الحمد لله الحمد لله حق حمده والصلاة والسلام على خير خلقه وآله وصحبه وبعده أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف أحسن الناس أن يتركوا أن يقولوا آمنا وهم لا يفتنون ولقد فتنا الذين من قبلهم فليعلمن الله فليعلمن الله الذين صدقوا وليعلمن الكاذبين أم حسب الذين يحسبون السيئات أن يسبقون ساء ما يحكمون بالسند المتصل مني إلى الإمام الحافظ أبي عبد الله محمد بن إسماعيل البخاري قال حدثنا مسدد قال حدثنا يحيى قال حدثنا سفيان عن سعد عن أبي عن عبد الله بن كعب أن النبي صلى الله عليه وسلم قال مثل المؤمن كالخامة من الزرع تصيرها الريح مرة وتعدلها مرة ومثل المنافق كالأرزة لا تزال لا تزال حتى يكون انجعافها مرة واحدة أخرجه الإمام البخاري في صحيحه وله شواهد متابعات كثيرة من كتب الحديث المعتمدة இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏகவல்ல நாயன் அல்லாஹுக்கே அனைத்து போல் உரித்தாகட்டும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சத்திய நபியின் சத்திய வாக்குகளை சான்று பகிர்ந்த சகாபாக்கள் உத்தம தோழர்கள் நபியின் குடும்பத்தினர்கள் தியாமம் வரை தோன்ற இருக்கும் அல்லாஹின் நல் சீடர்கள் அனைவர்கள் மீதும் பரவாக்கும் சலாமும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் சிறப்பான நாளிலே அல்லாஹுடைய மஸ்திதிலே அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் நம் வாழ்வில் எவ் அம்சங்கள் எடுத்து நடக்கும்படியாக கட்டளை பிறப்பித்துள்ளானோ அவற்றில் முடியுமான அளவுக்கு சரியாவின் சரியான பார்வையில் எடுத்து நடக்கும்படியாகவும் எவ் அம்சங்களை விட்டும் நம் வாழ்க்கையை ஒதுக்கி அகற்றி தவிர்த்து வாழும்படியாக தடை விதித்துள்ளானோ அவற்றிலிருந்து முற்று முழுக்காக ஷரியாவின் சரியான பார்வையில் தவிர்த்து வாழும்படியாக முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் இரையச்சமாம் தகுவாவை கொண்டு உபதேசம் பெறுகின்றேன் இவ்வையகத்தின் அல்லாஹு தாரா எங்களை ஏகத்துவத்தின் பொக்கிஷத்தை தன் நெஞ்சுக்குள் சுமந்த தாயகத்தில் பிறக்க செய்வது அல்லாஹ் இந்த வையகத்தில் எங்களுக்கு அளித்த மாபெரும் அறுப்புரையாகும் ஏகத்துவத்தின் பொக்கிஷத்தின் ஊடாகத்தான் சமுதாயத்தின் நிர்வாகமும் சிந்தனை சீரமைப்பும் உலகத்தின் வெற்றி சக்கரமும் நிலைத்து நிற்பதற்கு அடிப்படை அம்சமாகும் ஏகத்துவத்தின் பொக்கிஷத்தின் ஊடாகத்தான் ஒரு இறை விசுவாசி அல்லாஹுடைய நெருக்கத்தை சீராக பெறுகின்றான் உலகிலே மனிதன் தான் வாழ்க்கையில் அடையக்கூடிய பொக்கிஷங்களில் வெளிச்சமானதாகவும் வெற்றியின் பாதையில் எட்டித்தரக்கூடியதாகவும் பிறதான இரண்டு வெளிச்சங்கள் அல்லாஹ் அமைத்திருக்கின்றான் ஒன்று தெய்வீக வெளிச்சம் ஈமானுடைய வெளிச்சமாகும் இரண்டாவது நுபுவத்துடைய பிரகாசமாகும் இந்த வையகத்திலே அல்லாஹுக்கான இந்த பிரகாசம் உலகத்தில் மனித உருவாக்கம் துவக்கம் மனித உருவாக்க துவக்கத்தில் இருந்து மனிதனின் அழிவு வரைக்கும் இந்த பிரகாசம் நிறைத்து நிற்பதுதான் அல்லாஹுடைய சுண்ணத்தாகும் வளம் தகுதல் சுண்ணத்தில்லாகி தகுதியிலா அல்லாஹுடைய நடைமுறைகள் அது ஆதியில் உள்ள அம்சங்கள் அதை எழுத்தினால் மாற்றவும் முடியாது நடைமுறையினால் அதை கிளறவும் முடியாது அல்லாஹுடைய ஏற்பாடு எப்படியோ அல்லாஹுடைய அமைப்பு எப்படியோ அது காலத்தின் கோலத்துக்கு வித்தியாசப்படக்கூடிய ஒன்று அல்ல அது நிலை பெற்றதாகவே எக்காலத்திலும் இருக்கும் அல்லாஹு நூறு சமாவாசிவல் அப் مثل نوره كمشكاة فيها مصباح المصباح في زجاجة الزجاجة كأنها كوكب دري يوقد من شجرة مباركة زيتونة لا شرقية ولا غربية உலகத்திலே அல்லாஹு தாலா பிரகாசங்களை படைத்துவிட்டு மனிதன் அனுபவிக்கக்கூடிய பிரகாசங்கள் லௌகீக பிரகாசங்கள் வாழ்க்கையில் பயன்படக்கூடிய பிரகாசங்கள் இதை அத்துணையிலும் அல்லாஹு தாலா ஆத்மீக பிரகாசமாகிய ஈமானையும் நிபுணத்துடைய இன்புடைய பிரகாசத்தையும் இது வெளிச்சமானது என்பதை குரான் மிக தெளிவாக சமுதாயத்தை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறது எந்த வெளிச்சமான தாயகத்தின் குலத்தில் தாயகத்தில் பிறந்தமோ எந்த வெளிச்சத்தின் உலகத்துக்கு நாங்கள் உதயம் பெற்றோமோ இந்த வெளிச்சத்தை நாங்கள் எங்களுடைய மரணம் வரைக்கும் பாதுகாக்கும் பொறுப்பு அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கின்றார் காலத்தின் கோலத்துக்கேற்ப நடிப்பாகவும் உழைப்பாகவும் மறைத்தோ இஸ்லாத்தை நாங்கள் திருப்பவோ நகர்த்தவோ செலுத்தவோ யாருக்கும் முடியாது அல்லாஹுடைய ஈமானுடைய பிரகாசம் நுவத்துடைய இல்முடைய பிரகாசம் இந்த பிரகாசம் ஒவ்வொரு உலகத்தில் இருக்கும் மனித புலத்துக்கு சென்றடைய வேண்டும் என்பதுதான் நபிகளார் நாயகம் செல்லல்லாக அறையோ செல்லும் அவர்களுடைய லட்சிய பாதையின் நோக்கமாக இருக்கிறது மீனானவர்களே அன்பர்களே பிரியார்களே அல்லாஹினால் தரப்பட்ட இந்த ஈமானுடைய பிரகாசத்தை எப்பொழுதும் நாங்கள் பாதுகாக்க வேண்டிய தேவை இன்றைய காலத்திலே மிகவும் வலியுறுத்தப்படக்கூடிய ஒரு கருப்பொருள் தலைப்பாகவே இக்காலத்தில் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது மேலானவர்களே அன்பர்களே தியாகலே நாம் புகாரி ரத்னகுல்லாவுடைய சஹிகுல் புகாரியுடைய ஏழாயிரத்தி சொச்சங்களை உள்ளடக்கிய இந்த கிரந்தத்தின் லட்சியமும் அதை அடுத்த ஐந்து சகிஹான கிரணங்களின் லட்சியமும் மனித வாழ்வுக்கு இந்த பிரகாசங்களை பாதுகாப்பதின் அடிப்படையில் வாழ்ந்து ஏகத்துவத்தை பெற்ற ஒரு முஸ்லீமாகவே இரண்டு கண்களையும் மூடுவதைத்தான் இந்த சிஹாவு சித்தா சகிஹான ஆறு கிரணங்களும் சமுதாயத்தை வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது நாம் அறிவர்கள் தன்னுடைய சமூக முகாரியை பதூல் வகையை கொண்டு ஆரம்பித்தது அதற்கு பின்பு சட்டங்களை பற்றி அவர்கள் துரிதமாகவும் துல்லியமாகவும் பாடங்களின் ஊடாக ஆய்வு செய்ததும் இறுதியாக தன்னுடைய நூலை கலிமாவுடைய ஹதீஸை கொண்டு முடித்ததும் இதிலே பெரும் ஒரு ரகசியத்தை நாங்கள் நோக்க முடியும் எத்தனையோ ஹதீஸ்கள் இருக்கத்தக்கது இமாம் காரி ரஹ்மஹுல்லா அவர்கள் கலிமாவுடைய ஹதீஸை கொண்டு ஏன் தன்னுடைய நூலை முடிவுரைக்கு செய்ய வேண்டும் எத்தனை நூற்களை படித்தாலும் எத்தனை அறிவுகளை சுமந்தாலும் எப்படி உலகத்தில் வாழ்ந்தாலும் ஏகத்துவ கலிமாவுடன் எப்படி அந்த தாயகத்தில் பிறந்ததோ இந்த கலிமாவை சுமத்தவர்களாக இந்த குரலை எழுப்பியவர்களாக நாம் மரணிப்பதுதான் இந்த சைபுல் புகாரி எங்களுக்கு தெளிவாக வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது மேலாளர்களே அன்பர்களே பெரியார்களே சொல்றே இந்த ஏகத்துவ பிரகாசத்தை சுமந்த ஒவ்வொரு முன்னிலும் தன்னுடைய வாழ்க்கையின் சக்கரத்தில் இந்த பிரகாசங்களை தகர்த்து முகமாக இந்த பிரகாசங்களை அழைக்கும் முகமாக பல்வேறான மைக்கற்களை பல்வேறான தடைகளை பல்வேறான தடைகளை எதிர்நோக்குவதே அபுல் பசர் ஆதம் அலை வசலாம் அவருடைய காலத்தில் இருந்து தியாமம் வரைக்கும் இஸ்லாமிய சமூகத்தின் பாதையில் காணப்படக்கூடிய காட்சியாகும் காலத்தின் கோலங்கள் வித்தியாசங்கள் அழுத்தங்கள் அச்சுறுத்தல்கள் ஈமானை பறிகொடுக்கக்கூடியதாகவே நாங்கள் அமைக்கக்கூடாது ஆணுடைய சுண்ணாக்கள் ஆணுடைய உண்மைகள் சுண்ணாக்களுடைய அறுப்புகள் ஒவ்வொன்றும் அது பாதுகாக்கப்படுவதற்கு உயிரை பறிகொடுத்தாலும் அது உண்மையிலே அல்லாஹுடைய பார்வையில் சகாதத்தாகவே கருதப்படக்கூடிய அம்சமாகும் இதை நாங்கள் வரைக்காக சமூகத்தில் பேசுவது இல்லை இதுதான் எங்களுடைய அடிப்படை இலக்காக வாழ்க்கையின் லட்சியமாகவே இருக்கின்றது மேலாளர்களே அன்பர்களே பிரச்சனைகள் வரும் பொழுதும் சோதனைகள் வரும் பொழுதும் ஒரு மூப்பினுடைய ஈமானுடைய தரம் அது அதிகப்பட வேண்டும் தளர்த்தக்கூடாது என்பதுதான் முன்னோர்களுடைய வாழ்க்கையும் நபிகளாரின் பாத்திரையும் சமூகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது பழிப்போர்களின் பழிப்பு அரசியல் அதிகாரங்கள் அழுத்தங்கள் அன்பர்களே தியாகலே ஒரு ஆணுடைய சத்தியங்களை இழக்க செய்யக்கூடியதாக சுண்ணாவுடைய உண்மைகளை மறைக்க செய்யக்கூடியதாக அந்த அளவுக்கு நசுக்கப்படக்கூடிய பொறுமை அல்ல இஸ்லாம் தரக்கூடிய பொறுமை பொறுமை என்பது சுய கௌரவங்களை இழப்போம் சுய அதிகாரங்களை இழப்போம் சில பதவிகளை இழப்போம் ஆனால் ஒரு ஆணுடைய ஹக்கை இழக்க மாட்டோம் ஒரு ஆணை பறிகொடுக்க மாட்டோம் என்பதற்காக அதற்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை நாங்கள் சந்தித்து அந்த குரானுடைய சத்தியங்களை பாதுகாப்பதிலே நிலை பெற்று இருப்பதுதான் உண்மையான பொறுமையாக இருக்கிறது நாகரிகம் நவ நாகரிகம் காலத்துக்கு கேட்ப அஸ்திரா பைனல் ஹவாராத் நாகரிக உலகம் இஸ்லாத்துடன் போராடக்கூடிய நிலைப்பாடு எப்பொழுதும் எல்லா காலத்திலும் காணப்படக்கூடிய உண்மையாகும் ஆனால் இந்த போராட்டங்களுக்கு இந்த போராட்டங்களுக்கு இந்த கருத்துகளுக்கு இந்த அழுத்தங்களுக்கு குரானை பருகொடுப்பவர்கள் அல்ல நாங்கள் சுண்ணாவின் உண்மைகளை இழப்பவர்கள் அல்ல நாங்கள் எங்களின் உயிர்கள் எங்களின் உயிரங்கள் எங்களுடைய இரத்தங்கள் ஓட்டப்பட்டாலும் குரானுடைய உண்மையை பேணக்கூடிய சமூகத்தினர்கள் நாங்கள் சுண்ணாவுடைய உண்மைகளை கட்டி சமூகத்தில் நாங்கள் வறுமனை நாங்கள் பேச்சளவில் இருக்கும் சமூகம் அல்ல ஈமானுடைய பிரகாசத்தில் சமூகத்தை காட்சி அளிக்கக்கூடிய சமூகம் நாங்கள் ஒரு ஆணுடைய சுண்ணாவுடைய வழிகாட்டல்களை உண்மைகளை உலகத்தில் நிலைநாட்டுவதற்கு தயக்கம் ஏற்படும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய ஈமான அல்லாஹ் கலந்து எங்களுடைய ஈமானை நாங்கள் பறிகொடுத்து விட்டு ஈமானை இல்லாத சமூகத்துக்கு அல்லாஹ் ஈமான் சொத்தை கொடுத்து அவர்கள் எங்களை விட சிறந்தவர்களாக இந்த குர்ஆனை உயிர்ப்பித்த சமூகமாக மாறுவார்கள் அன்பர்களே இஸ்லாஹலே யா ஐயுஹல்லதீன ஆமனு من يرتد منكم عن دينه فسوف يأتي الله بقوم يحبهم ويحبون أذلة على المؤمنين أعزة على الكافرين يجاهدون في سبيل الله ولا يخافون لومة لائم أبو موسى الأشعري رضي الله تعالى عنه அவர்களை பார்த்து அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய எமன் தேசத்தை சார்ந்த மக்கள் இந்த பண்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் உண்மையிலே நீங்கள் வீரை கட்டி காப்பதற்கும் ஆண்ட உண்மைகளை பாதுகாப்பதற்கும் சுண்ணாக்களை உண்ணத்தில் நெறிப்படுத்துவதற்கும் நீங்கள் பின்வாங்கும் பொழுதோ நெருகும் பொழுதோ ஒழிக்கும் பொழுது மறைக்கும் பொழுது அல்லாஹு தானா தனக்குரிய நேத்தர்களை இந்த வையகத்திலே உருவாக்கிய தருவான் உண்மையான ஈமான்தாருடைய சிவத்து என்ன ஈமானை பாதுகாப்பதற்காக என்னென்ன தியாகங்கள் உலகத்தில் செய்து இந்த ஆணையும் சுண்ணாவையும் பாதுகாக்க முடியுமோ அதற்கான வழிகளை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் படிப்போர்களின் படிப்புகளுக்கு பயப்படுவீர்கள் அல்ல ஆண்ட உண்மைகளை பேசுவதற்கு தயங்குவது அல்ல சுண்ணாக்களை பேசுவதற்கு இவர்கள் நலிந்தவர்கள் அல்ல உண்மையான விசுவாசி சோதனைகள் வரும் பொழுதும் ஈமானுடைய தரத்தை கூட்டுவதற்கான வழியை நோக்க வேண்டும் சஹீல் புகாரியிலே மா புகாரி அஹமத்துல்லாஹி அவர்கள் கிதாபில் மருளாவிலே பாபும் தீ கப்பாரத்தின் மரம் என்ற காலத்திலே ஒரு முக்மினுடைய நிலைப்பாடு ஈமானுக்கு எதிரான சோதனைகள் வரும் பொழுது எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை மிக தெளிவாக காட்சிப்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு வழங்கப்படுகிறார்கள் مثل المؤمن كالخامة من الزرع تطيها الريح مرة وتعدلها مرة உண்மையான ஒரு விசுவாசி அவன் நெற்கதிரை போன்றாவான் நெல்லை தனக்குள் சுமந்திருக்கும் கதிர் எத்தகைய எதிர்த்திசை காற்றை அது எதிர்நோக்கினாலும் சவல்வதை போன்றும் வளைவதை போன்றும் சாய்வதை போன்றும் பயங்குவதை போன்றும் அது காட்சியளிக்கலாம் ஆனால் நெஞ்சில் இருக்கும் தனக்குள் சுமந்திருக்கும் தந்த ஈமானை பறி கூடாது ஒரு முக்மின் எப்படி தனக்குள் இருக்கும் நெல்லை அது வெளியே தள்ளாமல் தான் இந்த மண் குளிக்குள் சற்று மறியாதோ இதே போலதான் ஈமானை சுமந்த ஒவ்வொருத்தரும் நாங்களும் எங்கிற ஈமானிலே தான் மறந்துப்போம் எங்களை ஈமானை பரப்ப மாட்டோம் எத்தனைய சோதனைகள் எந்த நாகரிக உலகத்தின் சதிகள் எங்களை எதிர்நோக்கினாலும் நாங்கள் தயங்க மாட்டோம் என்ற தவறு உறுதிப்பாடு ஒரு முதலுக்கு இருக்க வேண்டும் என்பதை அருமை ரசூல்லாகி செல்லவாக அலைவ செல்லம் மிக தெளிவாக சுட்டிக்காட்டார்கள் சஹிபுல் புகாரியிலே ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் இலக்கத்தை சார்ந்த ஹதீஸை சஹீல் புகாரிலே நாங்கள் பார்க்கலாம் நான் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் கிதாபுல் அக்காமிலே பாபுல் என்ற பாடத்தை அமைத்திருக்கின்றார்கள் அரணர் சுருல்லாகி செல்லல்லாக அலைவர் செல்லும் இந்த கலிமாவுடைய சத்திய பிரமாணத்தை இஸ்லாத்தை ஏற்கும் பிரமாணத்தை செய்யக்கூடிய ஒவ்வொரு சகாபாக்களுக்கும் ரசூல்லா கொடுத்த பைஅத்தின் விதம் எப்படி பாயானா ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் على السمع والطاعة في المنشة والمكره وأن نقول الحق وأن لا نخاف بالله لومة لائم எங்களுக்கு மனதிற்கு வெறுப்போ விருப்போ விருப்பு வெறுப்பு ஆகிய நிலைகளிலும் சந்தோஷமான கஷ்டமான செய்ய முடியாத தாங்க முடியாத நிலைகளாக இருந்தாலும் நாங்கள் ஏற்கும் இந்த ஈமானை நாங்கள் ஏற்கும் இந்த இஸ்லாத்தை பறிகொடுக்க மாட்டோம் யார் ரசூலல்லா என்றுதான் சகாபாக்களுக்கு ரசூல்லா அந்த பை அத்தை செய்திருக்கிறார்கள் எப்பொழுதும் எங்களை நாடினால் ஹத்தை தான் வெளிப்படுத்துவோம் எப்பொழுதும் எங்களை நாடினால் அசத்தியத்தை வெளிப்படுத்த மாட்டோம் அது எந்த நிலைகளாக இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில் தான் வெளியாகும் என்பதுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு சகாமியுடைய பையத்தின் காட்சியாக இருந்தது வாழ்நாடகாவும் இல்ல லவ் மசலா அல்லாஹுக்காக ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் குரானுடைய உண்மைகளை சுண்ணாவுடைய அமாவிதங்களை சமூகத்தில் ஒப்படைக்கும் பொழுதும் பழிப்போர்களின் பழிப்புகளுக்காக தயங்கி நசுங்கி ஒழித்து மறைத்து திருத்தணிப்பு செய்தல் இது ஒரு உண்மையான விசுவாசியுடைய நிலைப்பாடு அல்ல என்பதைத்தான் அருமை ரசூல்லாகி செல்லல்லாக அலைவசல்லம் மிக துரிதமாகவும் துல்லியமாகவும் சமுதாயத்துக்கு வழங்கப்படுத்திருக்கிறார்கள் எப்பொழுதும் எங்களுடைய தாவா பணியிலே எங்களுடைய மஜாரு தாவாவிலே துவாஜகுனா முஷ்கிலாட்டும் அபாரியா நவநாகரிய பிரச்சனைகள் எங்களை எதிர்நோக்கிக் கொண்டே இருக்கும் அத்திரா பைனல் ஹவாரா நாகரிக உலகத்துடன் இஸ்லாம் போராடும் பொழுதும் அதற்கு சகாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு தந்த வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்கள் என்ற நிலைப்பாட்டை நாங்கள் சிறிதமாக விலகிக் கொள்ள வேண்டும் இன்று மேற்கத்திய நாகரிகங்களுக்கு வழங்கிய சில முஸ்லிம் அறிஞர்கள் கூட தவறுதலாக என்று பேசுகிறார்கள் இஸ்லாத்தின் குரானின் சுண்ணாவில் திட்ட தெளிவாக ஆணித்தனமாக போதிக்கப்படக்கூடிய உண்மைகளை கூட நாங்கள் காலத்துக்கேற்ப நல்க வேண்டும் நசுக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் மறைக்க வேண்டும் என்று நாவு கூட்டாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அன்பர்களே தியாகலே அது பொறுமை அல்ல இஸ்லாத்தில் இஸ்லாத்தில் பொறுமை என்பது இஸ்லாத்தில் பொறுமை என்பது ஹத்தை நிலைநாட்டும் பொழுது எங்களுடைய சுய கௌரவங்கள் சுய மதிப்புகள் சுய உடைமைகள் இழக்கப்படுகிறதா இதை அல்லாஹுக்கா பொறுப்போம் நான் இந்த உலகத்தில் ஹத்துக்காக போராடி செத்து மடித்தாலும் இந்த தியாகத்தின் ஊடாக ஹக்கு உலகத்திலே வெளிப்படும் என்பதுதான் இதுதான் ஒரு ஆணும் சுண்ணாவும் போதைக்கும் பெருமையாக இருக்கிறது மேலானவர்களே அன்பர்களே பெரியாரே சோகர்களே அபூதர் தீர்ப்பாரி ரதியல்லாகும் தாழானவர்கள் இஸ்லாத்துக்காக பயத்தை நோக்கும் பொழுது இஸ்லாத்தை ஏற்கும் சத்திய பிரமாணத்தை செய்யும் பொழுது அருமை ரசூல்லாகி செல்லல்லாக அறைவ செல்லம் சில அம்சங்களை மையப்படுத்தி அவர்களுக்கு குறித்து கொடுத்தார்கள் அதில் ஒன்றுதான் சுண்ணாவுடைய உண்மைகளை சமுதாயத்தில் சொல்லும் பொழுது நாங்கள் தயங்கி விடுபவர்கள் அல்ல நாங்கள் கைவிடுபவர்கள் அல்ல பழிப்போர்களின் பழிப்புக்கு தயங்க மாட்டேன் என்பதுதான் ரசூலுல்லா அல்லாஹை சாட்சியாக வைத்து எனக்கு சொல்லித் தந்த போதனையாகும் ஊசை கதித்த போல்வா في سر أمرك وعلانيتك யா அபாதர் ஜுந்துபின் ஜுனாதா என்று அழைக்கப்படுவார் சுபஹானல்லா இஸ்லாத்திலே உண்மைகளை பேசுவதில் வீரர் மௌக்கிப்புல் புத்தூலா வீரத்தின் நிலைப்பாடுகள் ஏராளம் அபூதருடைய வாழ்க்கையிலே காண முடியும் ஒரு இஸ்லாமிய மகன் தான் உடல் பலம் குறைந்தவனாக இருந்தாலும் தோற்றத்தில் அசிங்கமாக இருந்தாலும் பேச்சு திறமை இல்லாவிட்டாலும் தான் ஏந்திய களிமாவின் சத்தியத்தையும் அவன் மாட்டான் தன்னுடைய குரானை பருகொடுக்க மாட்டான் தான் நம்பியிருக்கும் சுண்ணாசை உண்மைகளை அவன் இழக்க மாட்டான் இதுதான் ஒரு விசுவாசுடைய பண்பாடாகும் அன்பர்களே தெரியாத சொல்லே இரகசியத்திலும் ரகசியத்திலும் அல்லாஹுடைய இணையற்ற அந்த சக்கரத்துக்குள் என் வாழ்க்கை சுழரும் இதை நான் உனக்கு வசியத்தாக சொல்கின்றேன் அபூதர்ரே என்று சொன்னார்கள் அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிப்பானாக இன்று நாம் பேச்சளவில் இஸ்லாத்தில் இருக்கின்றோம் உண்மையான எதார்த்தம் உண்மையான வடிவம் இரகசிய வாழ்வு மிகவும் ஜீரோ பாயிண்டாக மிகவும் பலகீனமாக நமது சமூகத்தின் நிலைப்பாடுகள் காணப்படுகிறது அன்பர்களே பெரியாரே சொல்லே அல்லாஹுடைய ஏகத்துவத்தை அல்லாஹுடைய கட்டளைகளை ஏகத்துவத்துடைய அடையாளம் எந்த காலங்கள் எந்த நேரங்கள் எந்த சந்தர்ப்பங்கள் எந்த சூழல்கள் ஏற்பட்டாலும் அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் கட்டுப்பாடு அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம்தான் வழிபாடு அந்த அல்லாஹ் ஒருவனை கட்டளை மாற்றினால் அமலாக்கம் இந்த சத்தியத்தை நாங்கள் ஒவ்வொருத்தரும் மனதிலே ஆழமாக பதிக்க செய்ய வேண்டும் அமுதர் விப்பாரி ரவியல்லாஹு தாலா அன்பு அவர்களை பார்த்து சத்தியத்தை சொல்வதிலே இஸ்லாத்தை பாதுகாப்பதிலே அவர்கள் இருந்த பலத்தையும் உறுதிப்பாட்டையும் கண்ட நபி கோமானார் செல்லல்லாக அழைவ செல்லம் பின்வருமாறு புகழ்ந்து பேசினார்கள் இமாம் திருமதி ரஹ்மஹுல்லா அவர்கள் கிதாபில் மனாசிவிலே இந்த ஹதீஸை பதிவு செய்துள்ளார்கள் ما أضلت الخضراء ولا أقلت الغبراء من ذي لهجة أصدق ولا أوفى من أبي ذر شبه عيسى بن مريم عليه الصلاة والسلام இந்த வானம் நிழல் கொடுப்பதாக இருந்தால் இந்த பூமி சுமப்பதாக இருந்தால் உண்மையான தொனியாக்கம் நிறைந்த சத்தியத்தை பேசும் நாவை பொறுக்கப்பட்ட இந்த அபூதரை தான் சுமக்கும் இந்த அபூலருக்கு தான் வாழும் நிலை கொடுக்கும் இந்த அபூலருக்கு தான் இந்த பூமி சுமக்கும் அன்பர்களுக்காகவே இந்த மாணவன் பூமியும் உலகத்துடைய திரைச்சங்களும் உண்மையான தான் தன்னை வசப்படுத்தியதாக அல்லாஹ் வைத்திருக்கிறார் நாம் உலகத்துடைய நாகரிகங்களுக்கு உலகத்துடைய அதிகாரத்துவங்களுக்கு உலகத்துடைய சபைகளுக்கு ஈமானை பறி கொடுக்கும் சமம் அல்ல நாங்கள் நாங்கள் குரான் அதிகத்துறை நாங்கள் முடியுமான அளவுக்கு கஷ்டமாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் எங்களுடைய அமானிதங்களை நாங்கள் பேணக்கூடிய சமூகமாக வருவோம் இமா புகாரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் கிதாபுல் இல்மு பாபுல் இல்ம் கபில் கவுனி வல் என்ற பாடத்திலே அபுதர் இஃபாரி ரபியல்லாஹ் அவர்கள் ஒரு விளக்கம் அசத்தியமான கருத்தை தன் காதினால் கேள்விப்படும் பொழுதோ ஆத்திர கோஷப்பட்டு பேசினார்கள் لو وضعتم السمسارة وأشار إلى قفاه ثم ظننت أني أنفذ كلمة سمعتها من النبي صلى الله عليه وسلم قبل أن تجيزوا علي لأنفذتها நீங்கள் இந்த குரானுடைய சத்தியத்தை பேசக்கூடாது என்று என்னை அச்சுறுத்தல் செய்யும் முகமாக இந்த சம்சாமா என்ற கூறான வாழை இந்த குடலில் வைத்து பேசக்கூடாது என்று அச்சுறுத்தல் பண்ணினாலும் நாவினால் வெளிப்பட்ட உண்மையை என் காவினால் செவிமடுத்திருந்தால் அதை உம்மத்துக்கு நிலாட்டிய திருவேன் அந்த போதனைகளை சொல்லியே திருவேன் இந்த கழுத்து போனாலும் பிரச்சனை இல்லை என்பதுதான் சகாபாக்கள் குரான் அவர்கள் நடிக்கவில்லை அவர்கள் ஒழிக்கவில்லை அவர்கள் மறுப்பவில்லை அன்பர்களே பிரியாகலே சத்தியத்தை சரியாக உண்மையை சரியாக ஈமாண்ட வெளிச்சத்தை சரியாக உலகத்திலே அவர்கள் அமலாக்கம் செய்து காட்டினார்கள் மேலாளர்களே அன்பிருக்கிறே சரியாக இருக்கவில்லை பலோ குறைவா என்று சொல்லக்கூடிய யூத சமூகம் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் பாரிய சதிகளை பாரிய மைக்கத்தலை சமூகத்துக்கு முன்வைத்த சமூகமாவார்கள் இஸ்லாம் தோன்றுவதற்கு முன் அவுஸ் கிளையார்களும் இந்த மனோ குறைவா குலத்தினர்களும் அவர்கள் நட்புறவு சத்திய பிரமாணம் செய்த குலமாவார்கள் ஜாகிரிய காலத்திலே கோத்திர சண்டைகள் வரும் பொழுது அந்த மோதல்களை எதிர்நோக்குவதற்காக குளங்கள் குளங்களை தனக்குள் வைத்து எண்ணிக்கையை அதிகரித்து ஒரு குலம் இன்னொரு குலத்துக்கு அனுப்பமை வழங்கக்கூடிய சத்திய பிரமாணம் என்ற ஒரு நடைமுறை அன்றைய காலத்தில் இருந்தது அந்த வகையிலே அவசுடைய தலைவர் தான் ரவியுல்லாஹு அன்னவர்கள் யுத்தத்திலே பனு அங்கே பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் விடயத்திலே தீர்ப்பு சொல்வதற்காக பனோ குறைவா யூதர்கள் நினைத்தார்கள் பழமை வாய்ந்த நட்புறவு சத்திய பிரமாணம் செய்த இந்த அவுக்கிளையார்களின் தலைவர் முஸ்லிமாக இருந்தாலும் எங்களுக்கு பக்க சார்பாக நின்று தீர்ப்பை கொடுப்பார் பிடிபட்ட எங்களை விடுதலை செய்திடுவார் என்று அவர்கள் எல்லோருமாக இணைந்து ஆதை எங்களுடைய தீர்ப்புக்காக அலைங்கள் என்று கோரிக்கை விடுத்தார்கள் அக்கோரிக்கைக்கு இணைந்த அறவேற ரசூலுல்லாஹி செல்லவாக அலைவு செல்லும் இருக்கத்தக்க நபிவர்கள் சவுது மாதை அழைப்பித்தார்கள் மக்கள் மன்றத்துக்கு முன்னால் அவுக்கிரையாளர்கள் தன்னுடைய தோழர்கள் எல்லோரும் ஓடி வந்து பழமை வாய்ந்த நட்புறவு உள்ள குலம் இவர்கள் பழைய தொடர்பு எங்களுக்கு இருக்கிறது தெரியும் தானே நிதானமாக செயல்பட வேண்டும் பெருதளவான குரான் சுண்ணாவுடைய பெரிய சட்டங்கள் எல்லாம் இங்கே தீர்ப்பாக எடுக்கக்கூடாது நெலுகி நிதானமாக ஒழித்து மறைத்து எடுத்து கேட்டுவாய் சமாளித்து நீங்கள் தீர்ப்பு கொடுத்தால் தான் சரி என்று பேசும் பொழுது அல்லாஹு அக்பர் இந்த சகாபாக்கள் ஈமானுடைய பிரகாசத்தில் வளர்க்கப்பட்ட மக்கள் குலத்தின் அதிகாரமோ அரசியல் அதிகாரத்துவமோ ஒரு ஆண் சுண்ணாவுடைய உண்மைகளை சொல்வதற்கு அவர்களுக்கு தடையாக இருக்கவில்லை என்ன சொன்னார்கள் لقد آن لسعد ألا تأخذه بالله لومة لائم இப்பொழுதுதான் சாதுக்கு உரிய நேரம் வந்துவிட்டது குர்ஆன் பிரகாரம் தீர்ப்பு செய்யும் பொழுது படிப்பவர்களின் படிப்பில் எந்த பாதிப்பும் ஏற்படாத அளவுக்கு சாதி இப்பொழுது தீர்ப்பு செய்ய போகிறார் சுபகானந்தா ஐயோ முதலில் முக்காசிலாம் யுத்தம் செய்வதற்கு தகுதி பெற்ற பலமிக்க வாலிபர்களை எல்லோரும் கொலை செய்யப்பட வேண்டும் சிறுவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அல்லாஹ் அக்பர் அருவே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலைஹி சொன்னார்கள் லகத் ஹகம்த பைனஹும் மின் ஃபௌகி சபஅதி அர்திஹா சுப்ஹானல்லாஹ் அல்லாஹுடைய தீர்ப்பை நீ இந்த மக்களுக்கு முன்னால் சொல்லிவிட்டு இவர்கள் பழைய நண்பர்கள் பழைய உறவினர்கள் என்பதற்காக பக்க சார்புடன் உண்மைகளை இந்த மேதைகள் மறைக்கவில்லை இந்தால் இன்றைய காலத்தில் நாங்கள் படிக்கும் பாடமாக இருக்கிறது மேலாளர்களே அன்பர்களே இந்த நாகரிக உலகத்தின் இந்த போராட்டங்கள் இது அத்துணைக்கும் பதிலாக நம்முடைய குரானின் பக்கமாக நம்முடைய சுண்ணாக்கு அமானியத்தின் பக்கமாக எல்லா துறைகளிலும் நமது சிந்தனைகளை சீர்பெய்த்து ஒற்றுமைகளை உருவாக்கி நல்ல ஒரு கோப்பேசனாக வஹ்தா அல் உம்மா இஸ்லாமியா வல் அரபியா எஜிப் அன் துஹாஃபு அலைஹா இஸ்லாமிய சமூகமும் அராபிய சமூகமும் இன்றைய காலத்தில் ஒன்றாக இணைந்து இந்த சத்தியங்களை நாங்கள் இந்த மேற்கத்திய நாகரிகங்கள் எவ்வளவுதான் சதிகள் தீட்டினாலும் விட்டு கொடுப்பு இல்லை என்பதுதான் இதுதான் எங்களுடைய கோரிக்கையாகும் அன்பர்களே தியாகலே சகோதரர்களே இன்றைய சொந்தமா முன்னோர்கள் தீன் ரீதியாக வரக்கூடிய சோழர்களை எதிர்நோக்குவதில் எப்படியான வாழ்வை அவர்கள் வாழ்ந்து காட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த கொத்துபாவுடைய கருப்பொருளாகும் மேலாளர்களே அன்பர்களே பிரியார்களே எனவே நாங்கள் பசியில் மறைந்தாலும் சத்தியத்தை விட்டுக் கொடுப்பவர்கள் அல்ல நாங்கள் கைதுகளாக பிடிக்கப்பட்டாலும் இழப்பவர்கள் அல்ல நாங்கள் உடைமைகள் பறிக்கப்பட்டாலும் சுண்ணாக்கள் இழப்பவர்கள் அல்ல இந்த உண்மையான ஏகத்துவ இந்த உண்மையான இந்த உணர்வுகளுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் தயாராக வேண்டும் அதற்கான சூழல்கள் அதற்கான கட்டுக்கோப்புகள் அதற்கான ஒற்றுமைகள் எல்லோருமாக இணைந்து செயல்படக்கூடிய காலத்தின் தேவை ஹாஜத்துல் ஆசர் ஹாஜத்துல் ஆசர் தத்தவைனா உம்மா அல் இஸ்லாமியா இன்றைய காலத்துடைய தேவை இஸ்லாமிய சமூகத்தின் ஒருமைப்பாடு மிகவும் தேவையாக இருக்கிறது மீதானவர்களே அன்பர்களே சகுல் அவுளவியாத்தை கருத்தில் கொண்டு எது முதன்மைப்படுத்தப்பட்ட சிந்தனையோ அதை நாங்கள் மையப்படுத்துவோம் ஜுசியாசுகள் துணைசார் அம்சங்களில் பெருதளவான பிரச்சனைகளை மோதல்களை ஆராய்ச்சி என்ற தரத்தில் இருந்து மோதலாகவும் சண்டைகளாகவும் அதை கிளர்ச்சிகளாகவும் எதிர்பார்க்காமல் பத்து ஆராய்ச்சி என்ற தரத்துக்குள் ஆராய்ச்சி என்ற கௌரவத்தை பேணி நாங்கள் நடந்து கொண்டால் இன்ஷா அல்லா எங்களுடைய சின்னங்களை பாதுகாக்க முடியும் மலை பைசல் சவுதி அரேபியாவை தலைவத்துவம் பெற்றிருந்த காலத்தில் அமெரிக்கா அவருக்கு எதிரான சில கோரிக்கைகளை முன்வைத்தது அதை செயல்படுத்தாத பட்சத்தில் பொருளாதார தடைகளை விதிப்பதாக சொல்லியிருந்தது ஆனால் மலை பைசலுக்கு அல்லா ரஹமத் செய்வானாக அந்த இடத்திலே பேசினார்கள் தைரியமாக நீர் உன்னுடைய பொருளாதாரத்தை உன்னுடன் வைத்துக்கொள் வேண்டிய ஒரு பொருட்களை விதித்துக்கொள் இறக்குமதிகளை முழுமையாக நிறுத்திக்கொள் நாங்கள் எப்படிப்பட்ட சமூகம் தெரியுமா நாங்கள் ரசூல்லாவுடைய சமூகம் நாங்கள் ஹிஜாஸ் மாகாணத்திலே வளர்ந்த சமூகம் இரண்டு மாதங்களாக ரசூலுல்லாஹுடைய அந்த வீட்டிலும் நெருப்பு எரிக்கப்படாத நிலையில் ஈத்தம்பலத்தை கொண்டும் ஜம்சமை கொண்டும் பசு ஆறிய சமூகம் நாங்கள் எங்கட மண்ணிலே ஜம்சம் இருக்கிறது எங்கட மண்ணிலே ஈத்தம்பலம் இருக்கிறது எந்த வீட்டிலே ஈஸ்தம்பரம் இல்லையோ அந்த வீட்டார்கள் பசி உள்ளவர்கள் என்று எங்கள் தலைவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் எனவே இந்த கதையை கேட்கும் பொழுதும் அவர் அசந்து விட்டார் உடனே தன்னுடைய கோரிக்கைகளை நிறுத்திவிட்டார் அன்பிற்கிறே இப்படியாப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் நாங்கள் எங்களுடைய உண்மைகளை விட்டுக் கொடுப்பது என்பது காலத்தின் தேவை அல்ல எங்களுடைய காலத்தின் தேவை உண்மைகளை பலப்படுத்துவதற்கு நாங்கள் ஒற்றுமையாக இருப்பதுதான் காலத்தின் தேவையாக இருக்கிறது அன்பர்களே தியாகலே முன்னோர்கள் பசியுடன் தியாகத்துடன் இந்த குரானையும் இந்த சுண்ணாவையும் ஹயாத்தாக்கியதன் காரணமாகத்தான் இன்று அல்லாஹு தாலா எங்களை ஏதோ ஒரு அளவுக்கு இஸ்லாமிய சின்னத்துடன் பாதுகாத்து வைத்திருக்கிறார் அல்லாஹ் அக்பர் நவநாகரிய உலகம் அதிர்ச்சி சுமந்த மாபெரும் மேலைகளை அச்சுறுத்தல் செய்தது அழுத்தங்கள் கொடுத்தது சரியான அறிவுரைகளை முன்வைத்தது கொசு தன் மூக்கில் இருப்பதை போன்றோ அந்த அசத்தியங்களை தட்டிவிட்டு எந்த எந்த சிறைச்சாலைக்கு ஏறணுமோ எந்த கைதியாக பிடிக்கப்படணுமோ அவற்றை எல்லாத்துக்கும் நாங்கள் தயார் ஆனால் இந்த ஒரு சத்தியத்தை விட்டுக் கொடுக்க தயார் அவர்களை நாங்கள் கொண்டோம் அவர்கள் உண்மையிலே செய்த தியாகம் தான் இன்றைக்கு அல்லாஹு தாலா இந்த அகீதாவிலே இந்த சரியான கொள்கை பாட்டிலே அல்லாஹ் இன்றைகளை பாதுகாத்து வைத்திருக்கிறார் இருநூற்றி பதினெட்டாம் ஆண்டு பகவாத் மாநகரத்திலே மாமூடைய ஆட்சி காலத்திலே இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கைவாதிகளின் ஊடாக குர்ஆன் படைக்கப்பட்டதா குர்ஆன் படைக்கப்பட்டதா குர்ஆன் இழக்கப்பட்டதா என்ற பாரியோடு பேச்சினை கிளறினார்கள் இந்த அகத்திவாதிகள் எல்லோரும் முழு ஜனநாயகமும் குர்ஆன் படைக்கப்பட்டது என்ற நூற்றுக்கு நூறு தவறான கருத்திலே உண்மத்தை பிரகடனப்படுத்தினார்கள் சட்ட சரியான மனிதர் ஆறு லட்சம் ஹதீஸ்களை அறிவிப்பு வரிசையுடன் தன் மனதுக்குள் சுமத்த இமாம் அஹமது ஹம்பல் ரஹ்மவுல்லா தட்ட தனியாக நின்று சொன்னார்கள் ஆண் இறக்கப்பட்டதுதான் ஒரு ஆண் சுபஹான் அல்லா ஒரு ஜனநாயகத்துக்கு எதிராக பேசுவது என்பது இவ்வளவு பயங்கரமான செய்தி ஆனால் அது விட்டுக் கொடுப்பு அல்ல மூன் இவருடைய கையையும் தாயையும் கட்டி சங்கிலை கோர்வையினால் கட்டி இழுத்து இந்த பெரிய ஒரு மேதையை அந்த காலத்தின் பகதாதுடைய பாராளுமன்ற அரண்மனைக்கு இழுத்துக் கொண்டிருப்படுகிறார்கள் இரவு நேரங்கள் எல்லாம் சௌப்படி அறிக்கப்படுகிறார்கள் உடம்பிலிருந்து சரீரத்திலிருந்து உயிரம் அல்லாவுடைய சத்தியத்துக்காக கொட்டுகிறார்கள் குரானுடைய சத்தியத்துக்காக கொட்டுகிறார்கள் ஒவ்வொரு கலகக்கும் ஆண் அழைக்கப்பட்டது அல்ல ஆண் இறக்கப்பட்டது என்ற சத்தியத்துக்காக கொண்டுகிறார்கள் அவரை கடைசியாக விடாப்படியாக நிற்கும் பட்சத்திலே மக்களுக்கு முன்னால் அழைத்து இவரை கொலை செய்வதற்கு முடிவெடுக்கிறார் இப்பொழுதோ கையும் காலும் எதிர் செய்யாக எதிர்த்தரப்பாக கட்டப்பட்ட நிலையிலே கூட்டி வரப்படுகிறார்கள் அங்கே காவலாளி ஓடி வருகிறார் சிரேஷ்ட பாதுகாப்பு அதிகாரி வருகிறார் அகமதே உங்களுடைய விடயத்தில் நான் பயப்படுகின்றேன் என்ன பயம் இல்லை முன் ஒரு காலமும் உருவாத கூர்மையான வாளை உங்களுடைய கழுத்தை போக்குவதற்காக உரி வைத்திருக்கிறார் ஒரு காலமும் விரிக்காத விலை மதிக்க முடியாத பெருமதி வாய்ந்த விருப்பை உங்கள் கழுத்தை போடுவதற்காக வைத்திருக்கிறார் இதை கேட்டும் கூட அவருடைய ஈமான் கூடுகிறது உடனே துவா செய்கிறார்கள் முட்டங்கால் என்று கொண்டு பாராளுமன்ற அரங்கை இருந்து கொண்டு அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள் யா அல்லா உண்ட சத்தியத்துக்காகத்தான் நான் முயற்சியாக இருக்கிறேன் அல்லாஹ் ரோசம் உள்ளவன் அடியார்கள் முயற்சியின் கடைசியில்தான் அல்லாஹுடைய உதவி இருக்குது என்பது குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டலாம் அதே பாதுகாவல் சிரேஷ்ட அதிகாரி வருகிறார் அஹ்மதே நன்மாராய் பெற்றுக் கொள்ளுங்கள் எந்த மாமும் உங்களை கழுத்தை விட்டு வீழ்த்துவதற்கு தயாராக இருந்தாரோ அவருடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றி விட்டார் அன்பர்களே பிரியாகளே நவ நாகரிக உலகம் முட்டி அது தோல்வியுற்ற சமூகமே சரித்திரமே அன்று வெற்றி அடைந்த சரித்திரத்தை எங்களும் எப்பொழுதும் காட்ட முடியாது என்பதுதான் இந்த காலத்தில் படிக்கும் தேவையாக இருக்கிறது அதற்கு பின்பு காலத்தில் அதே போன்று வாழ்க்கக்கூடிய மூன்று ஜனநாயக தலைமுறையிலும் இந்த ஒரு தத்துவத்திற்காக அவர்கள் அடிக்கப்படுகிறார்கள் உதிரம் கட்டப்படுகிறது சுபஹானல்லா முத்தமத்தில் பில்லாஹுடைய ஆட்சி காலத்தை அல்லாஹ் ஜல்ல ஜலாலு சாதகமாக்கி கொடுக்கிறார் எந்த அஹ்மத் ரஹ்மஹுல்லா அவர்கள் காலும் கையும் கட்டப்பட்ட நிலையில் அவர்கள் மன்றத்துக்கு இழுத்துக் கொண்டிருப்பட்டார்களோ அதே அஹ்மது கல்லாஹு தாலா உயர் நீதிபதி என்ற நியமனத்தை அரசாங்க ரீதியாக கொடுக்கப்பட்டு தன்னுடைய பத்துவாக்களை பாராளுமன்றத்தில் நின்று கொண்டு பேசக்கூடிய சக்தியை அல்லாஹு தாலா சோதனைக்கு பின்புதான் அல்லாஹு தாலா கொடுத்தார் மேலாளர்களே அன்பர்களே தியாகலே எனவே சத்தியத்தை பாதுகாப்பதற்காக படக்கூடிய தியாகங்களும் படக்கூடிய கஷ்டங்களும் அது எங்கில் அடங்காத நன்மைகளை எடுத்துத் தரக்கூடிய அம்சமாகும் எனவேதான் நாங்கள் யாரும் எந்த ஒரு ஆணவும் இந்த நாட்டிலே ஒரு ஆணை விட்டுக் கொடுங்கள் சுண்ணாவை விட்டுக் கொடுங்கள் என்று யாரும் பேசுவதில்லை இந்த பேச்சை நாங்கள் தெளிவாக வெளியிக்கொள்ள வேண்டும் அன்பர்களே தியாகலே நாங்கள் சோதிக்கப்பட்டுவோம் நாங்கள் சித்துக்குள்ளாக்கப்படுவோம் ஆனால் இதனுடைய விரிவாக இதனுடைய நிமித்தமாக அல்லாஹு தாரா பல சத்தியங்களை இந்த மண்ணிலே இந்த முழுவதையும் அல்லாஹ் நிராட்டிய திருவார் மேலாளர்களே அன்பர்களே அன்பிருக்கிறே ஏகத்துவத்தை பாதுகாக்கக்கூடிய நேரத்தில் தவா பிரச்சாரத்தை செய்யக்கூடிய நேரத்தில் அணுகுமுறைகள் ஆக முக்கியமாக இருக்கிறது எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சிறு சிறு அம்சங்களை நாங்கள் கௌரவத்துடன் மரியாதையுடன் நாங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய பண்பாடுகள் எங்களுடைய தவறா பணிகள் பிறர் மக்களுக்கு இடைஞ்சலாக மாறக்கூடாது சித்தனாக்களாக அமைக்கக்கூடாது அந்த கோபரேஷனை அந்த ஒற்றுமையை வலுப்படுத்தினால் இன்ஷா அல்லா எங்களுடைய தீனை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் நாங்கள் பாதுகாத்தோ நாங்கள் பாதுகாக்கவில்லையோ லியுபஹிரஹு அல தீனுக்குள்ளே அல்லாஹ் பாதுகாக்கும் பொறுப்பு எடுத்திருக்கிறான் ஆனால் இன்று இந்த நாடு மட்டும் அல்ல இந்த இஸ்லாத்துடைய சட்டங்களை அமலாக்கம் செய்வதில் வருத்தத்துக்குள்ளாக்கப்பட்ட நாடு மட்டுமல்ல மாற்று வெளிநாடுகளில் உள்ள எத்தனையோ அரபு வளைகுடா நாட்டு பிரதான தலைமை முஸ்லிமார்களுக்கு கூட உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது அன்பர்களே சம காலத்திலே மிஸ்ர் நாட்டுடைய தலைமை முஸ்தி அலி ஜும்மா அவர்கள் துபாயிலே நடந்த ஒரு மாநாட்டிலே தெளிவாக சென்றார்கள் லா சரியாசனா இந்த தன்மயப்படுத்தும் அரசியல் சதிகள் எங்களுடைய அடிப்படை புராதன சின்னங்களை பால்படுத்த முடியாது சுபானல்லா எத்தனை அரசாங்க ரீதியான தாக்குதல் வந்தாலும் ரசூலுல்லாஹுடைய சுண்ணாக்களை பறிகொடுக்கும் சமூகம் அல்ல என்பதை ரயிசு தாரிலிஸ்தா ஜும்புரியா மிஸ்ரியா முக்தி அலில் ஜும்மா அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் எனவே எந்த அதான இஸ்லாமத்துடன் எந்த தௌசியுடன் இந்த வையகத்துக்கு நாங்கள் உதயமாகினமோ இதே வையகத்துக்குள் நாங்கள் உட்செல்லும் பொழுதும் இன்ஷா அல்லா கலிமாவுடன் செல்வோம் அந்த நிலைப்பாட்டை சுமப்பதற்கான சூழல்களை அமைப்போம் வீடுகளை நாங்கள் அனாச்சாரங்கள் நீக்குவோம் வாலிப யுகத்தை பாதுகாக்க வேண்டும் பெண் யுகங்களை பாதுகாக்க வேண்டும் அன்பர்களே தாகலே சின்ன கொடுக்கிறோம் நாங்கள் சாப்பிட கொடுக்கிறோம் என்பது அல்ல பூ புத்தக்கும் அகலீக்கும் நாரா வாழ்ந்து அசீரத்தல் அகவதீன் இருநூத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஹரீஸை சயில் புகாரியை பார்ப்போம் பாத்திமா ரவி அண்ணா அவர்களே நான் உங்களை பாதுகாக்க முடியாது நான் உங்களுக்கு உங்களை சுருக்கத்தில் அனுப்ப முடியாது நீர்தான் உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சுகானல்லா திருமண முடித்ததற்கு பிறகும் தன்னுடைய மகளாருக்கு தீனுடைய வழிகாட்டலை அருமை தாப்பனார் நபியுல்லாஹி செல்லல்லாஹ் செல்லும் காட்டினார்கள் இன்று இந்த ஊரில் யாரும் தவறாக அணிக்க கூடாது கல்யாணம் முடித்து கொடுத்தால் என்னுடைய பொறுப்பு நீங்குகிறது என்றால் செலவின் பொறுப்பு தான் நீங்குகிறது அவருடைய நீரை பாதுகாக்கும் பொறுப்பு நீங்கவில்லை உங்களுடைய மூச்சு செல்லும் வரைக்கும் உங்களுடைய ஆண் பெண் குழந்தைகளை நீங்கள் சீராக கட்டி காட்பது ஒவ்வொருத்தருடைய பொறுப்பும் கருத்திலே இருக்கிறது அந்த பெண்கள் நரகத்துக்கு செல்லக்கூடியவர்களை தெரிவு செய்வார் உங்களுடைய உயிர் போனாலும் அதை திருப்பு முனைத்து கொண்டு வருவது ஒவ்வொரு ஊருடைய தாக்கனுடைய பொறுப்பாக இருக்கிறது அன்பர்களே தாகலே லா சுசீபன் நல்லது மவாளபூமிக்கும் ஹாசா ஒரு சில மக்கள் காப்புணர்ச்சி முறையினால் சமூகத்தின் சீர்கர்களை செய்யும் பொழுதும் இது கண்ணியமான முக்கியமான அந்த பெருமக்களையும் தாக்குகின்றது நமது வெளியூர்கள் தவா பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கு தடையாக இருக்கிறது எனவே நமது ஊரை சார்ந்த ஒவ்வொருத்தரும் நானும் நீங்களும் இதில் கருத்தனை கொண்டு நமது ஒற்றுமையை முதலாவதாக கைகோத்து நாங்கள் எங்களுடைய பெண்களுடைய வெளிவகார வகுப்புகளை நமது ஊர்களுக்குள்ளே அடக்குவோம் இது முதலாவது பிரச்சனையாக இருக்கிறது பெண்கள் எப்பொழுது ஆண் கலப்பு என்று வருகின்றதோ அங்கே சரியத்தில் எத்தனைய பாடங்கள் உடைக்கப்படுகிறது அல்லாஹுக்காக தயவாக மிக தாழ்மையாக விவேகமாக நானும் நீங்களும் முக்கியஸ்தர்கள் சம்மான உறுப்பினர்கள் தலைவர்கள் ஜெமியத்தில் ஆகிய உட்பட எல்லாரும் இணைந்து இந்த விடயங்களை நாங்கள் சீரா சீராக்க வேண்டும் அடிப்படை நுசூசுகள் அடிப்படை ஆதாரத்துக்குரிய அம்சங்கள் எமது வாலிப யுகம் அதற்கு தவறாக நடத்தைகளை புரிகின்றார் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும் இல்ஹாதியத்தை தள்ளிவிடும் அது குசுருக்கு தள்ளிவிடும் அது சுருக்கைக்கு தள்ளிவிடும் நான்கு பணத்துக்காக வெள்ள தோலுக்காக மார்க்கத்தை தள்ளிவிடும் நிலைப்பாடு வந்துவிடும் அல்லாஹ் பாதுகாப்பானாக அன்பிருக்கிறே எனவே இந்த தொகுதியை கத்தை காத்து இந்த குரான் சுண்ணாவுடைய உண்மைகளை போதை வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக ஐயா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக ஐயா அல்லாஹ் எங்களுடைய குரான் சுண்ணாவுடைய வரிஷ்டங்கள் உள்ளத்திலே பதிக்க செய்வாயாக ஐயா அல்லாஹ் நமது வாரிப சமூகத்தை பாதுகாப்பாயாக நமது வாரிப சமூகத்தின் லட்சிய பாதையை வெளிப்படுத்தி தருவாயாக நமது பெண் சமூகத்தின் வாழ்க்கையை கற்றவர்கள் கொண்டு வருவாயாக இந்த ஊரை கண்ணியமான ஊராக வாழ வைப்பாயாக எப்பொழுதும் எந்த காலத்திலும் சுண்ணாவுடைய உண்மைகளை முழு சமூகத்திற்கும் எடுத்துரை ஊராக ஆக்கி தருவாயாக முன்மாதிரியான ஊர் என்ற பேரில் நிலைத்திருக்க தௌசிக் செய்வாயாக அந்த இல்லாத ரபில் ஆலமின்